பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேச பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவள பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவள காது ஒரு விழிக்காக முரருள் மாயன் அறிதிரு மருகோனே காதும் ஒரு விழிக்காக முரருள் மாயன் அரி திரு மருகோனே காலன் என்னை அணுகாமல் உணத்திரு காலி வழிபட அருள்வாயே காலல் என்னை அணுகாமல் உணத்திரு காலில் வழிபட அருள்வாயே பயனொடு தேவர் சுடருலகாழும் அதை உரு சிறை நீள ஆதி அயனொடு தேவர் சுரருலகாழும் அதை உரு சிறை நீள ஆடும் மயிலினில் அமரர்கள் சூழ வலம் வரும் இளையோனே ஆடும் மயிலினில் அமரர்கள் சூழ இளையோனே சூதமிக வளசோலை மறுவே சுவாமி மலைதனில் உறைவோனே சூதமிக வளசோலை மறுவே சுவாமி மலைதனில் உறைவோனே சூரல் உடலறவாரி சுவதிட வேலை பிடவல பெருமாளே சூர உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே காலில் எனை அணுகாமல் உணத்திரு காலில் வழிபட அருள்வாயே காலில் வழிபட அருள்வாயே அருள்வா